திருச்சிற்றம்பலம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை திருச்சிற்றம்பலம் பூவா திருநூதல் மேல் பொற்சுட்டியிட்டோளீர கோவா குதலை சிலம்புரற்றவோவா தழுவான் பசித்தான் என்று ஆங்கிறைவன் காட்ட தொழுவான் துயர் தீர்க்கும் தோகை வழுபமே முப்பத்திரண்டரமோ செய்தாள் முதீராத செப்பொத்த கொங்கை திருநுதலியப்பன் அருளாலே ஊட்டுதலோ அப்பொழுதே ஞான திரளாகி முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காழி முதல்வன் கவுனியர்த்தம் போரேறு ஊழி முதல்வன் ஒவனென்று காட்டவலான் வீழிமிழலை படிக்காசு கொண்ட பிரான் பாழியமனை கழுவேற்றினான் பாணர் யாழை முறித்தான் எருவாயிடும் பதேகம் ஆழி உலகத்து அழியாமற் காட்டினான் ஏழிசை வீத்தகன் வந்து ஏனோரும் வானோரும் தாழும் சரண சதங்கை பருவத்தே பாலையோனை தலோ பாடவலான் சோலை திருவாவடு துறையேர் செம்போர் செம்போர்கிழியொன்று அருளாலே பெற்றருளு ஐயன் திருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீர் பாலித்த மன்னன் மருகல் வீடோ தீர்த்த பிரான் பின்னை தென் கோலக்கவில் தாளம் பெற்றி கோவலயத்தில் மாலக்கலத்தே மாற்றினான் ஞாலத்து முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன் நின்று தித்தித்த பாடல் செவி கழித்தான் நித்தேலங்கள் மாடத் தொழியேரோ மறைக்காட்டிரை கதவை பாடியடை பித்த பண்புடையான் நீடும் திருவோத்துராண்பனையை பெண்பனையாகென்னோ பெருவார்த்தை தானுடைய பிள்ளை மறுவேனிய கொள்ளம் புதோர் கோழகன் நாவாயது கோடுப்ப உள்ளமே கோலாக ஊன்றினான் வள்ளல் மழவன் சிறுமதலை வான் பெருநோய் தீர்த்த குழகன் குலை மறையோர் கோமான் நிலவேய வைகையாற்றேடிட்ட வானீரெதீரோட்டும் செய்கையால் மீக்க செயலுடையான் வெய்ய வீடோ மேவி இறந்தகையில் வேர்கண்மட மகளை வாவென்றழைப்பித்திம் மண்ணுலகில் வாழ்வித்த சீர் நின்ற செம்மை செயலுடையார் நேர் வந்த புத்தன் தலையே புவி மேற்புரள் வீத்த வித்தக பாடல் விளம்பினான் மொய் தோழி சேர் கொச்சை சதுரன் தன் கோமானை தான் செய்த பச்சை பதிக தொடர்பதினாயிரம் பாவி வித்து பொருளை விளைக்கவல பேருமான் முக்தி பகவ முதல்வன் திருவடியை அத்திக்கும் பத்தேரேதே ஆணை நமதென்ன கத்தி திரி பேரவே சாகர தொள்ளாழமே பக்தி தனித்தேப்போம் பார் வாழ தந்த பிரான் பக்தி சிவமென்று பாண்டி பாண்டிமாதேவியோடோ கொற்ற கதீர்வேல் குலச்சிறையும் கொண்டாடோ அற்றை பொழோத தமணரிடு வெந்தீயை பற்றி சுடுக போய் பாண்டியனை என்ன வல்லான் வர்த்தமானீஷர் கழல் வணங்கி வாழ்முருகன் பக்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான் அத்தன் திரு நீல நக்கற்கும் அன்புடையான் துத்த மொழி கூதலை தூயவாய் நன்னூதலே நித்தில பூண்மூலை கோ நீண்ட தடங்கண்ணீனு கோ கொத்தார் கழுங்குழற்கோ கோலன் செங்கை மலர்கோ அத்தாமரையடிக்கும் அம்மன் கூரங்கினுக்கும் சித்திர போர் காஞ்சி செறிந்த பேரல் பேரல்கோலுக்கும் முத்தமிழ் நூலெல்லாம் முழுதுணர்ந்த பிள்ளையார்க்கு ஒத்த மணமேதுவென்றோதி தமரர்களெல்லாம் சித்தம் கழிப்ப திருமணம் செய்வணத்தே அற்றை பொழுதத்து கண்டுடனே நிற்க பெற்றவர்களோடும் பெருமணம் போய் போக்கு தன் அத்தன்னடியே அடைந்தான் அழகிதே அத்தன்னடியே அடைந்தான் அழகிதே அத்தனடியே அடைந்தானழகீதே திருச்சிற்றம்பலம்